الله يوم القيامة ووجهه كالكمر ليلة البدر إلى آخر الحديث أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையோனுமாகிய இல்லாமல் அல்லாஹு சுபஹானஹு வத்தஆலாவிற்கு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சலவாத்தும் சலாமும் உலகத்தார்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் ருசுல்மார்கள் அனைவர்கள் மீதும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபாய்கள் அவர்களை துயந்து கிராமத்தினால் வரைக்கும் மேலான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களது வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய பாடுபடக்கூடிய எல்லா நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாமும் சலாத்தும் கிராமத்து நாள் வரைக்கும் உண்டாவதா பிரபுல் இசத் அல்லாஹ் ஜெல்ல ஜலாலுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுத்து எனக்கு காப்புடைய நீயத்தோடு அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் விசுவாசிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹாலாவை உள்ளால் உள்ளபடி பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன் கற்றலை பிறப்பிக்கின்றேன் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே பொதுவாக உலக மக்கள் அனைவரும் அது முஸ்லிம்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம் அனைவரும் வியாபாரத்தோடு தொழிலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களும் இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் பொதுவாக ஏதாவது ஒரு வகையில் வியாபாரத்தோடு நாம் தொடர்பு பட்டிருக்கிறோம் ஏதாவது நாம் ஏதோ ஒரு வகையில் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு சுபானா எப்படி தொடுவதை கடமையாக்கி இருக்கிறானோ நோன்பு பிடிப்பதை கடமையாக்கி இருக்கிறானோ ஜக்காத்து கொடுப்பதை கடமையாக்கி இருக்கிறானோ இந்த காரியங்களை செய்வதன் மூலமாக மனிதன் சுவர்த்தம் நுழையலாம் என்று அல்லாஹ் கட்டளைத்திருக்கிறானோ இதே போன்று வியாபாரமும் அல்லாஹ் ஹலாலாக்கியது ஒரு மனிதன் அல்லாஹ் ஹலாலாக்கிய இந்த வியாபாரத்தை அவனுடைய தூதர்கள் மூலமாக எங்களுக்கு எங்களுடைய தூதர் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் மூலமாக காட்டித்தட்ட முறை பிரகாரம் நாம் எம்முடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் அல்லாஹின் மீது சத்தியமாக அந்த வியாபாரத்தில் நாம் ஒரு நாளும் நஷ்டமடைய மாட்டோம் உலகத்தில் அந்த வியாபாரத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நம்மை சுவர்க்கத்திற்கு நுழைவிப்பான் இந்த உலகத்திலே வியாபாரிகளுக்கு நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் குறிப்பாக முஸ்லிம்கள் வியாபாரத்தில் இருந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதற்குரிய காரணம் என்ன சகோதரர்களே வியாபாரத்தினுடைய நோக்கம் தெரியாது ஒரு மனிதன் நாம் வியாபாரம் செய்கிறோம் இந்த வியாபாரம் செய்வதனுடைய நோக்கம் என்ன ஏன் வியாபாரம் செய்கிறோம் அதற்கு அவங்க ரிவாயத்து செய்யறாங்க அவங்க சொல்லி தந்தாங்க வியாபாரம் செய்யற நோக்கம் என்ன மண் துன்யா ஹலாலன் யார் உலகத்தை ஹலாலாக தேடுகிறார்களோ வியாபாரம் செய்கிறார்களோ ஹலாலான முறையில் என்ன நோக்கம் மஸ் அலா நான் உலகத்தில் யாரிடத்திலும் செய்யேந்த கூடாது என்னுடைய தேவையை நான் எந்த மனிதனிடத்திலும் கேட்கக்கூடாது என்னுடைய குடும்பம் இந்த வியாபாரத்தின் மூலமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் என்னுடைய தொழில் மூலமாக அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்துக்கு நான் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் நான் மாத்திரமல்ல என்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல என்னுடைய அண்டை வீட்டானும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் என்னுடைய வியாபாரத்தினால் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக என்னுடைய பக்கத்துக்காரனும் நல்லா இருக்கணும் என்ற நீயத்துல யார் உலகத்தை தேடுவார்களோ யார் வியாபாரத்தை செய்வார்களோ ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவங்க சொன்னாங்க கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இவரை எழுப்பாட்டுவான் பௌர்ணமி நிலவில் அந்த நிலவு எவ்வளவு பூர்த்தியாக அழகாக பிரகாசமாக இருக்கிறதோ இதே பிரகாசம் உள்ள முகமுடையவராக கயாமத்துடைய நாளையில் இவர் எழுப்பப்படுவார் என்று சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது வியாபாரம் இது வியாபாரத்துக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் இன்று நாம் இந்த நோக்கத்தில் வியாபாரம் செய்கின்றோமா நாம் கடையை திறக்கும் பொழுது அல்லது எம்முடைய வியாபாரத்துக்கு நாம் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எங்களுடைய உள்ளத்துல என்ன நோக்கம் இருக்குது என்ன சிந்தனை இருக்குது நபியுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவங்க அதே ஹதீசுல தொடர்ந்து சொன்னாங்க ஒமன் தலபத் துன்யா ஹலாலன் யார் அந்த வியாபாரத்தை யார் நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தை முக்காசிரன் பணம் அதிகரிக்கணும் என்ற நோக்கத்தில் சொத்து சேர்க்கணும் என்ற நோக்கத்தில் முஃபாசிரன் பெருமைக்காக வேண்டி நான் இன்ன தொழில் செய்கிறேன் நான் இன்ன வியாபாரம் செய்கிறேன் நான் இன்ன பிசினஸ் செய்கிறேன் என்ற பெருமைக்காக முராயன் உலகத்துக்கு நான் பெரிய ஒரு செல்வந்தன் உலகத்தில் நான் பெரிய ஒரு பிசினஸ் மேன் நான் பெரிய ஒரு வியாபாரி என்று காட்டுவதற்காக வேண்டி யார் தொழில் செய்கிறானோ யாருடைய நோக்கம் இந்த நோக்கமாக இருக்குமோ லக்கு அல்லாஹ் யோமல் கயாமா நாளைய கயாமத்துடைய நாளையில் அல்லாஹுவை இவர் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் இவரோடு கோபமுற்ற நிலையில் சந்திப்பான் என்று சொல்லுங்க சொன்னாங்க சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த நோக்கத்தை நாம் தவற விட்டு விட்டோம் வியாபாரம் செய்கிறோம் எல்லோரும் ஒரு கவிஞர் சொல்கிறார் ஒரு கவிஞர் சொல்கிறார் சின்னவங்க எல்லாரும் நான் எப்ப பெரியவனாகுவேன் என்று ஆசைப்படுகிறார் சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைகள் எப்ப நான் பெரிய ஆளாக ஆகுவேன் என்று ஆசைப்பட்டான் வயது முதிர்ந்தவர் நான் வாலிபனாக இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஆசைப்படுகிறார் வஹாலின் எஸ்தகி அமலா வேலை இல்லாம இருக்கிறவர் தொழில் இல்லாமல் இருக்கிறவர் எனக்கு ஒரு தொழில் கிடைச்சா நல்லமே என்று கஷ்டப்படுகிறார் ஆசை வைக்கிறார் வது அமலின் தொழில் செய்கிறவர் இந்த தொழிலால் எனக்கு இவ்வளவு பெரிய தொல்லையாக இருக்குது என்று அவதிப்படுகிறார் தொழில் செய்யறவங்க இந்த தொழிலால் எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது இந்த தொழிலாளனுக்கு தொலையலாது இந்த தொழிலாளனுக்கு குடும்பத்தை பார்க்கிறார் என்று தொழிலின் மூலமாக அவஸ்தை அடைகிறார் வரப்புள் மாலிசி சாபின் பணமுடையவர் இந்த பணத்தால கஷ்டப்படுகிறார் யாரிடத்துல பணம் இல்லையோ அவர் எனக்கு பணம் கிடைக்கணும் என்று கஷ்டப்படுகிறார் இதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பணம் உள்ளவர் பணத்தால கஷ்டப்படுகிறார் துன்பப்படுத்தப்படுகிறார் யாரிடம் பணம் இல்லையோ சொத்து செல்வம் இல்லையோ நான் எப்படியாவது பொருளை தேடணும் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய வியாபாரம் அல்லாஹ் சொல்லித்தந்த முறை பிரகாரம் அமையுமாக இருந்தால் ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவங்க காட்டித்தந்த முறை பிரகாரம் எங்களுடைய வியாபாரம் அமையுமாக இருந்தால் நாம் உலகத்தில் அந்த வியாபாரத்தின் மூலமாக லாபம் அடைவோம் கியாமத்தில் அந்த வியாபாரத்தின் மூலமாக நாம் சுவர்க்கம் நுழைவோம் அதற்கு உமர் ரவி அல்லாஹன் அவங்க சொல்லுவாங்க ஏழைகளே ஊசக்கும் நீங்க தலை நிமிந்து நில்லுங்க நீங்க தலை குனிந்தவர்களாக இருக்காதீங்க யாரிடத்திலும் நீங்க கையேந்த கூடியவர்களாக இருக்காதீங்க நீங்க வியாபாரம் செய்யுங்க நீங்க வியாபாரம் செய்யுங்க வியாபாரம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தொழில் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தொழிலுக்காக வேண்டி எத்தனையோ பாதைகள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தொழிலுக்காக வேண்டி எத்தனையோ வழிமுறைகள் சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வலா தக்கூனு அயாளன் அலன்னார் மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களாக அடுத்தவர்களிடத்துல கையேந்தக்கூடியவர்களாக அடுத்தவர்களுக்கு துன்பம் உண்டாக்கக்கூடியவர்களாக நீங்க ஆகவானாம் நீங்க வியாபாரம் செய்யுங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில தொழில் செய்யுங்க என்று சொல்லுவாங்க ஹதரத் அபு சாலிஹ் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்றாங்க ஹதரத் உமர் ரதி அல்லாஹன் அவங்களோட காலத்துல அவங்க ஒரு சட்டம் போடுவாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு அன்பான ஒரு கட்டளை போடுவாங்க உமர் ரதி அல்லாஹன் அவங்க அவங்களோட ஆட்சி காலத்துல ஒரு அன்பான கட்டளை போடுவாங்க நீங்க மூணு பேர் சேர்ந்து வியாபாரம் செய்யுங்க உங்களோட வியாபாரத்துல நீங்க மூணு பேர் சேர்ந்து கொள்ளுங்க ஏன் அந்த வியாபாரத்துல ஒத்தர் அந்த வியாபாரத்துக்கு பேச்சஸ் பண்ணுவார் ஒத்தர் போய் சாமான கொண்டு வருவார் கஷ்டப்படுவார் அடுத்தவரு அதை விக்கிரத்துல ஈடுபடுவார் ஒத்தர் பேச்சஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பார் அடுத்தவரு அதை அழகான முறையில விற்பார் அடுத்த மனிதர் அல்லாஹுடைய பாதையில தியாகம் செஞ்சு கொண்டிருப்பார் இந்த தருத்தீபுல உங்களுடைய வியாபாரத்தை அமைச்சு கொள்ளுங்க உங்களோட வியாபாரத்துல நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க என்று உமர் ரபி அவங்க எங்களுக்கு இறக்கமாக அன்பாக கட்டளை போடுவாங்க என்று அவங்களுடைய அடிமையாக இருந்த ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அழகி அலஹி வசல்லம் அவங்களோட மஜுமாவின நபி அவங்க இருக்கிறாங்க ஹதரத் அபூபக்கரும் ஹதரத் உமரும் அந்த மஜுமாவுல இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு அழகான வாலிபர் ஒரு திலகாசுரமான வாலிபர் அந்த பாதையால நபி அவங்களை கடந்து போறாங்க அப்ப ஹதரத் அபூபக்கர் ஹதரத் உமர் ரபி அல்லாஹு அன்புமா ரெண்டு பேரும் சொன்னாங்க வைஹா லவ்கான ஷபாபுஹு வ குவத்துஹு ஃபீ சபீலில்லாஹ் லகான அஅதமல் அஜ்ர் ஹதரத் உமரும் ஹதரத் அபூபக்கரும் சொன்னாங்க இவன் வாழ்க்கையை நாசமாக்குறான் இவன் வாழ்க்கையை நாசமாக்குறான் இவனுடைய இந்த வாடிவமும் இவனுடைய இந்த கூவத் இந்த சக்தியும் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கப்படுமாக இருந்தால் அவனுக்கு பெரிய கூலி கிடைக்குமே என்று ஹதரத் உமரும் ஹதரத் அபுபக்தர் ரவி அல்லாஹும் அவங்களும் சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க அப்படி அல்ல உமரே நீங்க சொல்ற மாதிரி அல்ல அவருக்கு வயது முதிர்ந்த வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து அந்த பெற்றோருக்காக வேண்டி அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி அவர் முயற்சி செய்வார் என்றால் அவர் அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் அவருக்கு சின்ன பிள்ளைகள் இருந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கு உழைச்சு கொடுக்கணுமே சம்பாதிச்சு கொடுக்கணுமே என்று அவர் முயற்சி செய்வாராக இருந்தால் சொன்னாங்க நபி கூடியவங்க அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் சொன்னாங்க மனிதர்களிடத்துல நான் கையேந்த கூடாது நான் கேட்க கூடாது என்று அவர் உழைக்க கூடியவராக இருந்தால் நபி அவங்க சொன்னாங்க அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் அவர் அல்லாவுடைய பாதையில் தன்னை அறப்போர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி இவர் தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் அவர் ஷேத்தானுடைய பாதையில் முயற்சி செய்கிறார் என்று நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே அல்லாஹ் நாங்க எப்படி வியாபாரம் செய்யணும் எங்கட வியாபாரத்துல எப்படி நடந்து கொள்ளணும் எங்கட பொருட்கள் வாங்கல் எப்படி இருக்கணும் எங்கட உள்ளம் எப்படி இருக்கணும் எங்கட சாவு எப்படி இருக்கணும் எங்கட வியாபாரத்துல நாங்க எப்படி பங்கெடுக்கணும் என்ற முறைகளை இஸ்லாத்தின் மூலமாக படித்து தந்திருக்கிறான் கற்று தந்திருக்கிறான் ஆனால் கை நஷ்டம் என்ன எதனால் நாம் நஷ்டம் அடைகிறோம் நாம் வியாபாரத்தை நோக்கமாக கொள்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய கட்டளை நபி அவங்களோட முறை இதை எப்படி வியாபாரம் செய்யணும் என்று காட்டி தந்தாங்களோ அந்த முறையை கையொட்டுவதனால சகோதரர்களே நாங்க வியாபாரத்துல நஷ்டம் அடைகிறோம் தொழில நாங்க பின்தங்கி இருக்கிறோம் மேல நபி அவங்க என்னென்ன சிறப்புகள் இந்த வியாபாரத்தை பத்தி சொன்னாங்களோ அதுக்கு நேர் மாற்றமாக நபி அவங்க ஹதீசுகளை சொல்லி இருக்கிறாங்க கத்தாதா ரபி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க நபி சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க இன் நீங்க விரும்பினால் நீங்க விரும்பினால் நான் அல்லாஹின் மீது சத்தியம் பண்ணி சொல்லுவேன் நீங்க விரும்பினால் நான் அல்லாவின் மீது சத்தியம் பண்ணி சொல்லுவேன் வியாபாரிகள் அனைவரும் ஆவிகள் என்று நபி அவங்க சொன்னாங்க ஏன் வியாபாரம் நபி அவங்க காட்டி தந்த முறைக்கு மாற்றமாக நாம் அமைத்துக் கொள்வதனால் வியாபாரத்தை நாம் எம்முடைய நோக்கத்தை மறந்து செயல்படுவதனால் சியாமத்துடைய நாளையில் இப்படிப்பட்ட வியாபாரிகள் பாவிகளாக வருவார்கள் என்பதை நான் உங்களுக்கு வேணுமென்றால் சத்தியம் செஞ்சு தாரேன் என்று நபி அவங்க சொன்னாங்க இன்னொரு ரிவாயத்துல நபி அவங்க சொன்னாங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபி சொல்லா சொல்லம் அவங்க சொன்னாங்க என்னையும் உங்களையும் பூரா உம்மத்துல வாழக்கூடிய முஸ்லிம் வியாபாரிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானா அவங்க சொன்னாங்க வியாபாரிகள் அனைவரும் கியாமத்துடைய நாளையில் பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவாங்க என்று சொன்னாங்க பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவாங்க ஏன் அல்லாஹ பயந்து நல்ல முறையில நன்மையான முறையில உண்மை பேசி வியாபாரம் செய்யற வியாபாரிகளை தவிர மற்ற எல்லா வியாபாரிகளும் நஷ்டம் அடைவாங்க சியாமத்துடைய நாளையில பாவிகளாக எழுப்பப்படுவாங்க என்று மேலான ரசூலுல்லா சொல்லு அழகி வசல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே உலமாக்கள் வியாபாரத்திற்கென்று சில வரையறைகளை வைத்திருக்கிறார்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மூன்று விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் மூன்று விடயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்வார்களாக இருந்தால் அவர்களுடைய வியாபாரத்தில் ஒரு நாடும் நஷ்டமடைய மாட்டார்கள் உலமாக்கள் சொல்கிறார்கள் இதாலம் எப்பன் சித்தாஜிரி சலாசால் ஒரு வியாபாரி இடத்தில் மூன்று காரியங்கள் இல்லை என்றிருந்தால் ஜமியான் உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாவுக்கு முன்னாலும் இந்த வியாபாரிகள் நஷ்டமடைவார்கள் இந்த வியாபாரிகள் மோசமடைவார்கள் இந்த வியாபாரிகள் அவர்கள் விரும்பாத ஒரு நிலைமையை சந்திப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அவ்வளுகா லிசானுன் நக்கையுன் மின் சலா மூன்று விடயங்களை விட்டு துப்புரவான நாக்கு இருக்கணும் ஒரு வியாபாரி மூன்று விடயத்துல தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுல ஒன்றாவது மினல் கதில் பொய் எங்களுடைய வியாபாரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் பொய் என்பது இருக்கவே கூடாது எந்த வியாபாரத்தில் பொய் கலக்கப்படுமோ அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த வியாபாரத்தின் மூலமாக அவர் நஷ்டமடைந்து விட்டார் அந்த வியாபாரத்தின் மூலமாக அவர் நரகத்தை சம்பாதித்துக் கொண்டார் ஹலாலாக உழைத்து ஹலாலாக பேச்சஸ் பண்ணி ஹலாலான முறையில ஆரம்பிச்ச நம்மட கடையில நம்மட ஒரு வார்த்தையால முழு வியாபாரத்தையும் ஹராமாக்கிக் கொள்வோம் உதாரணமாக மற்றொரு பொருளை வாங்க வாராரு நாங்க அதை அறுபது ரூபாய்க்கு தான் வாங்கி இருக்கிறோம் அறுபது ரூபாய்க்கு தான் வாங்கி இருக்கிறோம் அதை நூத்தி இருபது ரூபாய் விலை அடிச்சிருக்கிறோம் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு இந்த சாமான் எவ்வளோ நூத்தி இருபது ரூபாய் கொஞ்சம் குறையாதா சுபானல்லா இவருக்கு சொல்லலாம் குறைச்சு விட்டா எனக்கு நஷ்டம் குறைச்சு விட்டால் எனக்கு நஷ்டம் என்னால ஈடு செய்ய முடியாது அதனால இதுதான் விலை வேணுமென்றால் ஒரு பத்து இருபது ரூபா குறைக்கலாம் அப்படி என்று சொன்னால் இந்த வியாபாரத்தில் பிரச்சனை இல்ல ஆனால் என்ன சொல்றாரு அறுபது ரூபாய்க்கு வாங்கின சாமான் இதை விக்கிறதுக்காக வேண்டி சொல்றாரு வாங்கினதே நூறு ரூபாய்க்கு இருபது ரூபா தான் லாபம் ஈக்குது இருபது ரூபா தான் லாபம் ஈக்குது அல்லாஹே ஹலாலான வியாபாரத்தை ஹலாலான சம்பாத்தியத்தை தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தையால அவருடைய முழு வாழ்க்கையும் பாழாக்கி கொள்கிறார் முழு வாழ்க்கையும் நாசப்படுத்தி நஷ்டப்படுத்திக் கொள்கிறார் மூணாவது ரெண்டாவது சொல்றாங்க உலமாக்கல் வல்லவு வியாபாரத்துல வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது வீண் பேச்சுக்கள் என்றால் தேவையில்லாத விடயங்களை சம்பந்தப்படுத்த கூடாதுங்கிற வியாபாரத்துல அடுத்தவங்களை பேசி பாருங்க அடுத்த கடையில பேசி பாருங்க அவங்களை விட நாங்க குறவாத்தான் விற்கிறோம் நீங்க இந்த பஜார்ல எங்க தேடினாலும் இந்த பொருள் இந்த விலைக்கு கிடைக்காது இப்படியான வீண் வார்த்தைகள் எங்களிடத்தில் அதிகமாக புழங்கப்படுவது உலமாக்கள் சொல்றாங்க இது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எங்களை வியாபாரத்தில் இது தேவையில்லாத விஷயம் எனக்கு கூடும் இவ்வளவுதான் எனக்கு கட்டும் உங்களுக்கு விருப்பம் எடுங்க இல்லாட்டி வேற பஜார்ல வேற கடையில பார்த்துக் கொள்ளுங்க மூணாவது சொல்றாங்க ஒல் ஹலிஃப் எந்த காரணத்தை கொண்டும் வியாபாரத்தில் சத்தியம் செய்யக்கூடாது வியாபாரத்தில் சத்தியம் செய்யக்கூடாது வியாபாரத்தில் சத்தியம் செய்யப்பட்டால் அந்த வியாபாரம் வரக்கத்தில் இழந்துவிடும் அழகி வசல்லம் அவர்கள் கூட சொன்னாங்க வியாபாரத்தை பத்தி மேலான ரசூலுல்லா சல்லா அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க அல் ஹலிப் மன் நீங்க சத்தியம் செஞ்சு ஒரு பொருளை வைக்கும் பொழுது அந்த பொருள் போயிடும் பொய்யான ஒரு சத்தியத்தை செஞ்சு இந்த பொருள் இல்ல அல்லா மீது சத்தியமா சத்தியமா நான் இந்த வேலைக்கு தான் எடுத்தேன் இப்படித்தான் எடுத்தேன் நீங்க நம்பி கொண்டு போங்கன்று பொய்யான ஒரு சத்தியத்தை செஞ்சு ஒரு பொருளை விற்றால் அந்த பொருள் விட்டு போயிரும் அந்த பொருள் அவர் வாங்கிட்டு போயிடுவார் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நபி அவங்க சொல்றாங்க உங்களோட கடையில இருந்து உங்களோட வீட்டுல இருக்கிற அந்த வியாபார பொருள் அந்த பொருள் மாத்திரம் போகல நபி அவங்க சொல்றாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழு பறக்கத்தையும் அந்த பொருள் உங்களை விட்டு கலத்தி கொண்டு போகிறது என்று சொன்னாங்க ஒரு பொருள் ஒரு பொருளை நீங்க பொய்யான சத்தியம் செஞ்சு விற்கிறீங்க அந்த பொருள் விற்று போயிரும் அந்த பொருள் வித்து போகும் எடுத்துக்கொண்டு பேசிடுவார் போறது கூட பொருள் மாத்திரமல்ல ரசூலுல்லா சொல்கிறார்கள் புகாரியுடைய அந்த பொருள் மாத்திரம் உங்களோட இருக்கக்கூடிய உங்களோட முழு பழக்கத்தையும் அந்த பொருள் அழித்து கொண்டு இழுத்து கொண்டு போகிறது என்று சொன்னாங்க இந்த மூணு விஷயத்திலும் நாங்கள் எங்களோட நாவ பாதுகாத்துக் கொள்ளணும் நாவு இந்த மூணு விடயத்திலும் பாதுகாக்கப்படணும் இது பாதுகாக்கப்பட்டால் எங்களுடைய வியாபாரத்தில் நாங்கள் நஷ்டமடைய மாட்டோம் இரண்டாவது சொல்றாங்க உலமாக்கல் இரண்டாவது ஒரு வியாபாரியிடம் இருக்க வேண்டியது கல்புன் சாஃபின் மின் மூன்று விடயங்களை விட்டு சுத்தமான உள்ளம் இருக்கணும் மூணு விடயங்கள்ல நாவு சுத்தமாக இருக்கணும் மூன்று விடயங்கள்ல எங்களோட உள்ளம் சுத்தமாக இருக்கணும் அதுல ஒன்னாவது சொல்றாங்க அல் ஜுமாத் முதலா முதலாவது சொல்றாங்க மினல் எந்த காரணத்தை கொண்டும் எங்க வியாபாரத்துல ஏமாத்துற நோக்கம் இருக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் எங்களுடைய வியாபாரத்துல ஏமாத்துற நோக்கம் இருக்கக்கூடாது அவங்க சொன்னாங்க மண் வஷனா பலைசமின்னா யார் தன்னுடைய வியாபாரத்துல ஏமாத்துவாங்களோ யார் ஏமாற்றி வியாபாரம் செய்வாங்களோ எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொன்னாங்க அவன் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவனே இல்லை என்று சொன்னாங்க ஒரு நாள் பஜார்ல போகும் பொழுது ஒரு கோதுமை ஒரு கோதுமை கோணி ஒரு கோதுமை சாக்குக்குள்ளால நபி அவங்க பார்த்தாங்க மேல காஞ்சி இருக்குது அப்படி கைய போட்டு பார்த்தாங்க உள்ளுக்கு பார்த்தால் ஈரம் இருக்குது ஈரமாக இருக்குது நபி அவங்க கேட்டாங்க அந்த மனிதர் அந்த வியாபாரிட்ட இது என்ன வாப்பா மேல காஞ்சதை வச்சிருக்கிறீங்க கீழே உள்ளுக்கு ஈரமா இருக்குது அவரு சொன்னார் யார சூழல்லா இரவு மழை பெஞ்சதுனால பொருள் எல்லாம் நனைஞ்சிட்டது அதனால கீழே அந்த ஈரமானத்தை வச்சு நான் மேல காஞ்சத்தை வச்சிருக்கிறேன் நபி அவங்க சொன்னாங்க அப்படின்றால் அந்த காஞ்ச ஈரமான பொருளை மக்கள் பாக்குறதுக்கு வச்சிருக்கலாமே ஏன் மேல காஞ்சத்தை வச்சுட்டு கீழே ஈரமானத்தை வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு தான் நபி அவங்க சொன்னாங்க மண் ரஷனா பழைசமின்னா யார் இப்படியான வியாபாரம் செய்வாங்களோ இப்படி ஏமாத்திர வியாபாரம் செய்வாங்களோ அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னாங்க ரெண்டாவது குறுக்கு புத்தி வியாபாரத்தில் இருக்கவே கூடாது மோசடி செய்யறது வியாபாரத்தில் மோசடி செய்யறது மோசடி என்பது எங்களுடைய வியாபாரத்தில் இருக்கும் என்றால் நாம் அது எங்களுடைய பழக்கத்தை இழந்து விடுவோம் ஒரு தரம் இல்லாத ஒரு பொருளை தரமாக சொல்லி விற்கிறது ஏமாத்தி விற்கிறது மோசடியாக விற்கிறது மூணாவது சொன்னாங்க பொறாம கொள்றது எங்கட உள்ளத்துல எந்த காரணத்தை கொண்டும் அடுத்த வியாபாரிகளை பத்தி பொறாம வரக்கூடாது எனக்கு கலந்தது அல்லாஹ் அதை எனக்கு தருவான் அவரு கலந்தது அது அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் இந்த மூணு விடயங்கள் இருந்து எங்கட உள்ளத்தை நாங்க பாதுகாக்கணும் மூணாவது சொல்றாங்க மூன்று விடயங்களை மூன்று விடயங்களை பாதுகாக்கக்கூடிய உள்ளம் வேணும் மூணு விடயங்களை பாதுகாக்கக்கூடிய உள்ளம் வேணும் அதுல சொல்றாங்க ரசூலுல்லா அதுல சொல்றாங்க உடமாக்கள் அந்த மூணு விடயத்துல முதலாவது அவரு இமாம் ஜமாத்தையும் ஜும்மாவுடைய தொழுகையையும் எந்த காரணத்தை கொண்டும் தவறவிடக் கூடாது இமாம் ஜமாத் ஜுமா தொழுக எந்த காரணத்தொன்னும் தவறவிடக் கூடாது ரெண்டாவது சொல்றாங்க அவருடைய அந்த வியாபார நேரத்துல கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொள்ளணும் அவர் சரியத்துடைய வியாபாரம் சம்பந்தமான அறிவை படிக்கிறதுக்கு வியாபாரம் சம்பந்தமான அறிவை படிக்கிறதுக்கு சரியத்துக்கு அவர் நேரம் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் மூணாவது அவருடைய பொருள்ல அவருடைய சொத்துல அவர் எந்த நாளும் இல்லாத ஏல எளிய மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய மனிதனாக இருக்கும் இந்த செயல்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றிருந்தால் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர் வாழ்க்கையில ஒரு நாளும் தன்னுடைய வியாபாரத்தில் நஷ்டமடைய மாட்டார் இன்றைக்கு நாங்க நஷ்டம் என்னோட வியாபாரம் பின்தங்கி இருக்கிறது என்ன காரணம் என்ன காரணம் நாங்க அல்லாஹுடைய கச்சலைக்கு மாறு செய்கிறோம் அல்லாஹ் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை பற்றி சொல்கிறான் சில மனிதர்களுடைய வியாபாரம் இருக்குது அந்த வியாபாரம் அவர்களுடைய தொழுகைக்கோ அவர்கள் அல்லாஹுடைய சிந்தனைக்கோ அல்லாஹுக்கு வழிபடுவதற்கோ அவர்களுடைய வியாபாரம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்காது எந்த விதத்திலும் அவருடைய வியாபாரம் அவருக்கு தடையாக இருக்காது அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் தொழ வருகிறோம் எம்முடைய கடைகளை அடைத்து விட்டு எம்முடைய தொழிலை விட்டுவிட்டு நாம் தொழுகைக்காக வருகிறோம் வந்து கலாம் கொடுத்ததும் நாம் ஓதக்கூடிய துவா என்ன அல்லாஹும் உன்னுடைய அழைப்பை ஏற்று உன்னுடைய கட்டளைக்கு வழிபட்டு நான் என்னுடைய தொழில என்னுடைய கடைய அடைச்சிட்டு வந்திருக்கிறேன் ஏன் லாமானி அலிமா ஆசை நீ தர நினைத்தால் நீ தர நினைத்தால் அதை தடுப்பவர்கள் யாரும் இல்லை என்ற நம்பிக்கையில் நான் வந்திருக்கிறேன் பலா அலிமா மனாத் நீ தடுக்க நினைத்தால் நான் இன்று முழுவதும் என்னுடைய படையில் உட்கார்ந்து இருந்தாலும் எனக்கு லாபம் கிடைக்காது என்பது எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கையில் நான் என்னுடைய கடையை மூடிட்டு வந்திருக்கிறேன் அல்லாஹுடைய நல்லதார்களே இறை விசுவாசிகளே அல்லாஹ் நமக்கு தொழிலை தந்திருப்பது ஆகரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி கியாமத்தில் நிம்மதியாக இருப்பதற்காக வேண்டி இந்த தொழில் மூலமாக உலகத்தில் நாம் எம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக கழித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லா சொல்கிறான் நீங்க உணவுக்காக வேண்டி எந்த காரணத்தை கொண்டும் தொழுகையை விட்டுடாதீங்க எந்த காரணத்தை கொண்டும் சாப்பாட்டுக்காக தொழுகையை விட்டுடாதீங்க நபி அவங்களுக்கு அல்லா கற்றுக் கொடுக்கிறான் அலைஹா கருத்தா தொழுகையை சொல்லி போட்டு அல்லாஹ் சாப்பாட்ட சொல்கிறான் அப்படியே உங்களோட குடும்பத்தை தொலை சொல்லுங்க நீங்களும் தொழுங்க நாங்க உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்கல நாங்க தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறோம் அதனால தொழுகையை உற்றவானாம் இன்னைக்கு ஒருத்தர் வயல்ல இருக்கிறாரு ஒருத்தர் வயல்ல இருக்கிறாரு ஏன் தொலை வரலன்னு கேட்டா என்ன சொல்றாரு நான் வயல்ல கொஞ்சம் வேலையாயிருந்தேன் வயல்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதனால எனக்கு வர கிடைக்கல வயல்ல ஏன் இவர் வேலையா இருக்கிறாரு ஏன் வயல்ல வேலையா இருக்கிறாரு சாப்பாட்டுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான் இதுக்காக வேண்டி நீ தொழுகைய விடாத தொழுகைக்கு வா உனக்கு நான் சாப்பாட்டை தாரன் இமாம் ஜமாத்துக்கு வரல ஏன் பள்ளிக்கு வரல இமாம் ஜமாத்துக்கு காணல நான் கடையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஏன் கடையில பிஸியா இருந்தீங்க சாப்பாட்டுக்காக வேண்டி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அல்லா சொல்கிறான் அங்க இல்ல நீங்க அப்படி சம்பாதிக்கிறதுனால இல்ல வரக்கட் அதை விட்டுட்டு வாங்க வந்து தொழுங்க நான் வரக்கட்டு செய்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க உங்களோட வாழ்க்கையில மறக்காம ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சில வார்த்தைகள் திட்டமிட்டு அல்லாவுடைய கட்டளை எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றப்பட்டிருக்கிறது யார் அல்லாவை மறந்து வாழ்கிறாரோ அல்லாவுடைய சிந்தனையை மறந்து வாழ்கிறாரோ அல்லாஹ் சொல்கிறான் உலகத்துல நாங்க அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை உருவாக்கிடுவோம் இந்த நெருக்கடியான வாழ்க்கை சகோதரர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த நெருக்கடிக்கு நாங்க பாவிக்கிற வார்த்தை இருக்குது அதை ஆங்கிலத்துல பாவிக்கிறோம் அரபியில பாவிச்சால் தமிழ்ல பாவிச்சால் அந்த வார்த்தையினுடைய பாரதூரம் நமக்கு விளங்கும் ஆனா அதை விட்டு போட்டு நாங்க ஆங்கிலத்துல பாவிக்கிறோம் உதாரணமாக கேட்கிறோம் ஏன் நீங்க பள்ளிக்கு வரல கொஞ்சம் பிஸியா இருந்தது கொஞ்சம் பிசி இந்த பிசி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தேன் நான் நெருக்கடியாக இருந்தேன் எனக்கு என்னுடைய கடையை விட்டுட்டு பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் நெருக்கடியை உண்டாக்கி இருக்கிறான் அல்லாஹ் நெருக்கடியை உண்டாக்கி இருக்கிறான் கஷ்டமான வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறான் குடும்பத்துக்கு நேரம் கொடுக்க முடியல ஏன் தொழில பிசி தொழில நெருக்கடி தன்னுடைய பள்ளிக்கு நேரம் கொடுக்க முடியல ஏன் தொழில பிசி நான் பிஸியா இருக்கிறேன் பிஸியா இருக்கிறேன் பிஸியா இருக்கிறேன் என்று வாழ்க்கையில அல்லா நெருக்கடியை உண்டாக்கி இருக்கிறான் சிலவங்க இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புற சகோதரர்கள் வெளிநாட்டுக்கு ஆள் சேர்க்கும் பொழுது யாரும் சொல்றதில்ல உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு அங்க போய் டாய்லெட் கழுவணும் தூசி தட்டோனும் துப்புரவு பண்ணணும் ரோட் கூட்டணும் இப்படி யாரும் சொல்றல உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு கிளீனிங் வேலை உங்களுக்கு கிளீனிங் வேலை கிளீனிங் என்ன அங்க போயிட்டு டாய்லெட் கழுவுறது அங்க போயிட்டு ஒற்ற தொடக்கிறது அங்க போயிட்டு ரோட் கூட்டுறது இத மாத்தி சொல்லி அனுப்புறதுன்னா யாரும் போக மாட்டாங்களே உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு டாய்லெட் கழுவுற வேலை ஒரு இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ்ல நூறு டாய்லெட் இருக்குது அதை கழுவுறதுக்கு ஆள் எடுக்கிறாங்க வாங்கன்னு சொல்றது இல்ல சொன்னா போக மாட்டோம் என்ன சொல்றது உங்களுக்கு கிளீனிங் வேலை மகானல்லா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரத்தை கட்டி அங்க போயிட்டு பார்த்தா ரோட் கூட்டுறாரு அங்க போயிட்டு பார்த்தா டாய்லெட் கழுவுறாரு சில சகோதரர்களை நாங்க ஏர்போர்ட்ல சந்திச்சால் கண்டுட்டு ஓடுறாங்க கண்டுட்டு ஓடுறாங்க ஏன்னு கேட்டால் அவர் உடுத்திருக்கிற யூனிஃபார்ம் இருக்கிறேன் அது டாய்லெட்டுக்குரிய யூனிஃபார்ம் இங்க கண்ணியமாக வாழ்ந்தவர் சந்தோஷமாக வாழ்ந்தவர் கடையில வந்து வாழ்ந்தவர் ஏர்போர்ட்ட போய் சந்திச்சால் வந்து காணாத மாதிரி போறாரு என்ன காரணம் அல்லாஹ் மாத்தி வச்சிருக்கிறார் இதே மாதிரி கிளீனிங் என்ற மாதிரி இன்னைக்கு நாங்க பாவிக்கிறோம் டிசி டிசிக்கு அறதியில என்ன அர்த்தம் எனக்கு பிரச்சனையான வாழ்க்கை எனக்கு நெருக்கடியான வாழ்க்கை அதனால என்னால இதை சமாளிச்சு கொள்ள முடியல அல்லா இப்படிப்பட்ட நம்மளுக்கு எச்சரிக்கை செய்கிறான் அல்லா என்னையும் பூரா உம்மத்தையும் பாதுகாப்பானார் அல்லாஹ் சொல்கிறான் இப்படிப்பட்டவங்களை நாங்க சேமத்தினால புருடர்களாக குருடர்களாக எழுப்புவோம் கண் தெரியாதவர்களாக எழுப்புவோம் அவர் கேட்பார் என்னை ஏன் குருடனா எழுப்பினாய் என்ன தவறு செஞ்சன் என்ன பாவம் செஞ்சன் நான் உலகத்துல பார்வை உள்ளவனாக இருந்தேனே அல்லா ஏன் நான் இப்ப கண் தெரியாம இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான் கால கதாலிக் قال كذلك فنسيت آياتها أتتك آياتنا فنسيتها என்னுடைய எவ்வளவு அட்டாட்சிகள் எவ்வளவு விடயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில வந்து நீ அதை கணக்கெடுக்கலதானே அதற்கு நெருக்கடி நெருக்கடி பிசி பிசி என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் தானே அதே போல கதாலிக்கல் யோமத்துன்சா இன்றைய நாளும் நாங்க உன்னை கணக்கெடுக்க மாட்டோம் அல்லாஹ் என்னையும் புற உம்மத்தையும் இந்த நிலைமையிலிருந்து பாதுகாத்து நல்ல சந்தோஷமான நல்ல ஈமானுள்ள வியாபாரிகளாக அல்லாஹ் நம்மை வியாபாரம் செய்யக்கூடிய சமூகமாக ஆக்குவானா யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக யா அல்லா நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய கட்டளைக்கும் உன்னுடைய ஹபீப் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மாற்றமாக எங்களுடைய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் அதனால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வணக்கச் கிளந்திருக்கிறோம் யா அல்லா எங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டமடைந்திருக்கிறோம் யா அல்லா எங்களுடைய வியாபாரத்தை மாற்றி எங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக உன்னுடைய நபி சொல்லாஹோ அழகுவ செல்லம் என்ன நோக்கத்தில் வியாபாரம் செய்ய சொன்னார்களோ அந்த நோக்கத்தில எங்களுடைய வியாபாரங்களை ஆக்கி தருவாயாக நாளை கியாமத்திலே நாளையில உன்னை சந்திக்கக்கூடிய உன்னுடைய நபிமார்களை பார்க்கக்கூடிய அந்த மறுமையினுடைய காட்சியை பார்க்கக்கூடிய அபாக்கிய நிலையிலிருந்து எங்களை குருடர்களாக எழுப்பி விடாமல் பாதுகாப்பாயாக அப்படிப்பட்ட அபாக்கியத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக நாளை நாளையில் உன்னை நாங்கள் சந்திக்கும் பொழுது எங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக உன்னுடைய ரசூல் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த முறை பிரகாரம் எங்களுடைய முகங்கள் மினுங்கிக் கொண்டு இறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேர வேளையில் எங்களுடைய முகங்கள் ஒளியால் பிரகாசிக்கக்கூடிய நிலைமையில் உன்னை சந்திப்பதற்கு அருள் செய்வாயாக வாக்குறுதி ஆவானம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயான்ஸ் டாட் காம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம் قلبي تساوره الهموم توجعا